ரிபுகீதை நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இதாகன் ஆச்சாரியார் கிருபையால் அவித்யை முதலான உபாதி நீங்கி நித்த சுத்த புத்த முக்த சிதாகாசஸ்வரூபமாய் ஜீவன்முக்தி தன்மை அடைந்ததை உரைக்கும் அத்தியாயம் அகமுறவே அகண்ட பர பிரம்ம ஜானம் அடைந்ததனால் ஆனந்த திருப்தனான மகிமை மிகும் நிதாக முனி குருவை நோக்கி மகிழ்வுடனே மீளமம் எவ்வசனம் சொல்வான் தகமை மிகும் தேசிகவோர் நிமித்தமின்றி தயையொன்றால் நீ அருளும் உபதேசத்தால் ஜகமுதலாய் மயக்கங்கள் அனைத்தும் நீங்கி சத்திய ஞானானந்த பிரம்மமானேன் குருவரனே நீ அருளும் உபதேசத்தால் குறைவு தரும் அவித்ய முதல் உபாதி நீங்கே நிருமலமாய் நிஷ்களமாய் நீங்கா சத்தாய் நிகழுணர்வாய் நிரதிசை ஆனந்தமாகே சர்வபரிபூரணமாய் சாந்தமாகி சனாதனமாய் சலனமில்லா சுவாவமாகி அருவமதாமயலிலதாம் அமர்ந்து நின்ற அகண்ட சிதாகாஷ பர பிரம்மமானேன் உத்தமனே நீ அருளும் உபதேசத்தால் உண்மையுராமாயே முதல் உபாதி நீங்கே சுத்தமதாய் சுககனமாய் சோர்வில்லாதாய் ஸ்வதந்தரமாய் ஸ்வயஞ்சோதி ஸ்வபாவமாகி நித்தியமாய் நிர்குணமாய் நிகரில்லாதாய் நிரஞ்சனமாய் நிராமயமாய் நிமலமாகி அத்வைத பூரணமாய் அமர்ந்து நின்ற அகண்ட சிதாகாஷ பரபிரம்மமானேன் தேசிகனே நீ அருளும் உபதேசத்தால் திருஷ்யமாய் திகழுமையல் எல்லனைத்தும் நீங்கி மாசிலதாய் மனமிலதாய் மலமில்லாதாய் மகத்துக்கும் மகத்தாகி மதி கெட்டாதாய் வாசமிலா பரசிவமாய் பரமாத்மாவாய் பரமாய் பரவிண்ணாய் பகுப்பில்லாதாய் ஆசனுகாரி உருவாய் அமர்ந்து நின்ற அகண்ட சிதாகாஷ பர பிரம்மமானேன் ஆசிரிய நீ அருளும் உபதேசத்தால் ஆவரணம் விட்சேபம் அனைத்தும் நீங்கே சாஸ்வத ஸ்வபாவமதாய் சித்தாய் சதானந்த கனமாயே சகஜாத்மாவாய் பேசவனா பேரொழியாய் பிரிவில்லாதாய் பெரிதுக்கும் பெரிதாகி பிரம்மாத்மாவாய் ஈசன் முதல் எவையுமில்லாத கண்டமான ஏகச்சிதாகாச பர பிரம்மமானேன் பரகுருவே நீ அருளும் உபதேசத்தால் பரஜீவ ஜகங்களெனும் பகுப்பு நீங்கி ஒரு வடிவாய் உத்தமமாய் ஒழிவில்லாதாய் உரை மனது கெட்டாத உண்மையாகி உரையில்லதாய் பூரணமாய் பூமாத்மாவாய் புராதனமாய் புனிதமதாய் பொருவில்லாதாய் இருளொளி மற்றவையும் இல்லாத கண்டமான பர பிரம்மமானேன் அற்புதனே நீ அருளும் உபதேசத்தால் அகத்திலுள்ள பேதம் அயல் அனைத்தும் நீங்கே சிற்பதமாய் சின்மயமாய் சிறிதில்லாதாய் சிதம்பரமாய் சிதானந்த கனமேயாகே தற்பதமாய் தடையிலதாய் தளர்வில்லாதாய் தத்துவமாய் தான் தானை தனித்ததாகி நிர்பயமா நிரந்தரமா நிறைந்து நின்ற நிகரில் சித்தாகாஷ பர பிரம்மமானேன் மெய்த்தவனே நீ அருளும் உபதேசத்தால் மேவு மனோபாசனைகள் அனைத்து நீங்கி சத்திய சிச்சுககனமாய் சலனம் இன்றி சமமாகி சால உபசாந்தமாகி நித்திய நிர்மலமாகி நிர்விக்ஷேப நிராவரண நிஷ்கிரிய ஸ்வபாவமாகி அத்வைதா கண்ட பரிபூர்ணமான அமலச்சிதா காஷபர பிரம்மமானேன் மாதவனே நீ அருளும் உபதேசத்தால் மனதிலுள்ள மயக்கமெல்லாம் க்ஷணத்தில் நீங்கி கோதிலதாய் குணமிலதாய் குறியில்லாதாய் குறைவிலதாய் குணாதீத ஸ்வபாவமாகி ஏதுமொரு விகல்பமுமே என்றும் இன்றி ஏக பரிபூரணமாய் இகழ்வில்லாதாய் ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான அமலச்சிதாகாஷ பர பிரம்மமானேன் வெகுவிதமாய் விளம்பி என்ன சுருங்கச் சொல்வேன் வேறறவே தேசிக நீ உபதேசித்த தகமை மிகும் தத்துவமசி ஆதி வாக்கிய தாற்பரிய பொருளை எல்லாம் அகமரவே அகம் பிரம்மம் என்னும் ஞானம் அடைந்ததனால் அகண்ட பரமானந்தத்தை மிக மிகவும் புஜித்தவனாய் திருப்தனாகி மெய்யுணர்வானந்த பரம் பொருளாய் நின்றேன் சத்குருவின் முன்பாக இந்த நூலின் சாரமதாம் பரம்பொருளை கேட்ட பின்னர் துர்க்குணமாம் லோபமெல்லாம் தூர தள்ளி தொடர்புற்ற திரவியமே முதலால் அந்த சத்குருவை சந்தேகம் உள்ள மட்டும் சலியாத பக்தியுடன் பூஜிப்போர்க்கே விக்னமே இன்றியகம் பிரம்மம் என்னும் வேறுபட அகண்ட பரஜானம் தோன்றும் அன்றியுமே விதியுடனே நியமமாக அமலமதாம்பி பூதியினால் அங்கமெல்லாம் நன்றுறவே அணிந்து திரி புண்டரத்தை நலமாக சந்ததமும் தரிப்போருக்கே துன்றிய நற்பரமசிவ கருணை உண்டாம் தோன்றிய அக்கருணையினால் சித்தம் என்றும் என்றுமொரு விக்னமும் இன்றி நன்றாய் இருமையிலாகம் பிரம்ம ஜானம் தோன்றும் பக்தியுடன் விபூதியுடை தாரணந்தான் பாசுபத விரதமென பகரலாகும் சத்தியமா விபூதியுடை தாரணத்தால் சடிதியினில்ல கண்ட பரஜானம் உண்டான் உத்தம இப்பாசுபத விரதம் தன்னை ஒரு வருஷம் அனுஷ்டித்துன் பாதம் பெற்றேன் அத்தனினதருளால் நின் அகண்ட ஞானம் அடைந்தவனாய் ஆத்மாவில் அமர்ந்து நின்றேன் சுத்தமதாய் நீ அருளும் உபதேசத்தை சுக்ஷுமமாம் புத்தியினால் மனநம் செய்து நித்தமுமே ஆதரவாய் இடைவீடாமல் நிச்சலமாய் எப்போதும் நிதித்தியாசித்து சத்ருவாமாவரண விக்ஷேபங்கள் சற்றுமிலா கண்ட ஜானம் பெற்றிங்க அத்வைத பரபிரம்மஸ்வரூபமாகி அதிவர்ண ஆசிரமி ஆனேனையா குறைவரவே செய்கின்ற நிதித்தியாசத்தால் கோரமூடங்களின் விருத்தி நீங்கே மறைவரவே சத்துவமாம் விருத்தி ஒன்றால் மாசற்ற கண்டபர பூதம் பெற்று நிறைவுறவே ஆனந்தம் அனுபவித்து நித்திய ஜானந்த வடிவேயாகி அறிவுருமோராசிரம வர்ணமின்றி அதிவர்ண ஆசிரமி ஆனேனையா சத்குருவே நீயருளி செய்த வண்ணம் சந்ததமும் சலியாமல் ஸ்ரத்தையோடே நிர்குணமாம் பரபிரம்ம நானே என்று நீசமுடன் நிரந்தரமாய் நிதித்தியாசித்து முக்குணமும் கடந்த பரபோத்தம் பெற்று மூதுடர்வாம் பரபிரம்மம் நானேயாகி துர்க்குணமாமி குணமும் தூரத்தள்ளி துகளற்ற குணாதீத்தனானே நையா ஆசிரிய நீயருளி செய்த வண்ணம் அனிஷமகம் பிரம்மாஸ்மி என்பதாக நேசமுடன் நிரந்தரமாய் தியானம் செய்து நிக்கில மனோவிகல்பமுமே நீங்கினோ நாய் சாஸ்வத ஸ்வரூபத்தில் நிர்வீகல்ப சமாதி நிலை பெற்றவனாய் சாந்தனாகே பேசவனா பரபிரம்ம போதம் பெற்று பெருமை மிகும் பிராமணனாய் ஆனேனையா கலனமுரா பாவனையால் லய விட்சேப கஷாய ரச்சாஸ்வாதமெனும் பிரதிபந்தங்கள் பல வகையும் எழுந்து பிரம்மத்தின் கண் பாலிலுரு நீரெனவே கலந்தொன்றாகி நிலை மருவும் நிச்சலமாம் கல்ப நிஷ்டையினை பெற்று நிஜானந்தம் கூர்ந்து திலமளவும் பேதமில்லா கண்டஜான திறமையுடன் திருடப்பிரஜன் ஆனேனையா அங்க முதல்லணுமினா தகண்டாக்கார ஆகியுள்ள அத்வைத்த பரசீவத்தை சங்கவர சந்ததமும் சிவோகம் என்னும் சலியாத பாவனையால் பூஜை செய்து துங்கபர சிவகருணை திருடமாய் பெற்று தொடரும் மனோவிகல்பமெல்லாம் உடனே தீர்ந்து பங்கமிலா பரமசிவ பூத்தம் கூர்ந்து பரமசிவ பக்தனும் நான் ஆனேனையா எங்குமுள்ள எப்பொருளும் சிவமே என்றும் ஏக பரிபூரண அச்சிவனான் என்றும் துங்கமுறும் பாவனையால் அச்சீவத்தை துகளறவே எப்போதும் பூஜை செய்து தங்கியிடும் பிரதிபந்தம் அனைத்தும் தீர்ந்து தடையற்ற ஆனந்தம் அனுபவித்து பங்கமிலா பரமசிவ போத்தம் கூர்ந்து பரமசிவ பக்தனு நான் ஆனேனையா பின்னமர கருணையினால் நீயூரைத்த பிரஜானம் பிரம்ம முதல் வாக்கியார்த்த மன்னுவனம் நன்றாக மனதில் கொண்டு மாசரவே மற்றதனை மனநம் பண்ணி அன்னதனை பின்னையுமே அனுசந்தானித்த அஜான சந்தேக விபரீதங்கள் மன்னியிடா கண்டார்த்த போதம் மேவீர் மகிழ் ஜீவன் முக்தனம் நானானேனையா ஷவணமே முதலியதின் அபியாசத்தால் சிறுமை தரும் தேகாத்ம புத்தி நீங்கே பெருமை மிகும் பிரம்மாத்ம புத்தி மேவே பின்பந்த புத்தியமே இழந்தோனாகே கருதவுணா கண்டாத்ம போதம் பெற்று கர்த்தத்வம் முதலான பந்தம் தீர்ந்து நிரதிசய ஆனந்தம் அனுபவித்து நிகழ்ஜீவன் முக்தனு நையா ஹீனமிலா சமாதியினில் இருமை இன்றி ஏக பரிபூரணனாயிருப்போனாகி ஊனமிலா சமாதி பிரிந்திருக்கும் காலை உலகத்தில் உதாசீன விருத்தி மேவி மான அவமான முதல் எவையும் இன்றி மைத்ரியே முதலான குணம் நிறைந்து தீனமுரா கம்பீர ஸ்வபாவமாகி திகழ்ஜீவன் முக்தனு நானானேனையா சந்ததமும் சமாதியினை சார்ந்தோனாகி சகல மனோவிகல்பமுமே தீர்ந்தோனாகி துந்தமுறும் பந்தமெல்லாம் தவிர்ந்தோனாகி தூய பிரம்மானந்தம் தொடர்ந்தோனாகி சிந்தை முதற்க கோச்சரமாம் சுவாவனாகி ஜகஜீவ பரங்கள் எல்லாம் இழந்தோனாகி அந்தமிலா மகிமை மிகும் ஜீவன் முக்தி அடைந்தவனாய் ஆத்மாவில் அமர்ந்தேனையா அனிச்சமகம் பிரம்மம் என்றும் அது நான் என்றும் அதி திருடமாய் நிலை பெற்ற உறுதி தானே துணிமருவா சமாதியன செப்பலாகும் துவைதத்தின் தோற்றமெலாம் மரபு நீங்கி நினைவெவையும் இல்லாத நிறுவி கல்ப நிஷ்டையுமே சமாதியன நிகழ்த்தலாகும் சொன உபய சமாதியினால் ஜீவன் முக்தி சுகமேவி சுத்த பரமானேனையா அகிலவித உபாதியமில் விதேக முக்தி அடையுமளவு அஜான லேசத்தாலே வெகு விதமாம் பிராரத்தம் தொலையும் மட்டும் விதவிதமாம் துவைதத்தின் ஆபாசங்கள் நிகழினுமே நிச்சலமாம் ஜீவன் முக்தி நிலையில் உள நான் என்றும் சலித்திடாமல் இகழ்வரவே நேரிட்ட போகம் துய்த்திங்க என்னிட நான் இன்பமுற இசைந்து நிற்பேன் புகழ் ஜீவன் முக்தற்கு பிராரத்தத்தால் பூஷணமும் தூஷணமும் எங்கும் உண்டே அகமேகமும் அகம் பிரம்ம நிச்சயத்தால் அவர் ஜீவன் முக்தரலால் மற்றோர் செய்யும் வெகுவான பூஷண தூஷணங்களாலே விமலவதா நிலை பெற்ற அன்னோர்க்கென்றும் இகழ்வான தெவையுமில்லை எனுமோ என்னிடை நான் இன்புமுற இசைந்து நிற்பேன் அகமனிஷம் நித்திய பர பிரம்மரூபம் அகமனிஷம் சுத்த பர பிரம்மரூபம் அகமனிஷம் புத்த பர பிரம்மரூபம் அகமனிஷம் முக்த பர பிரம்மரூபம் அகமனிஷம் அச்சல பர பிரம்மரூபம் அகமனிஷம் அசங்க பர பிரம்மரூபம் அகமனிஷம் அகண்ட பர பிரம்மம் என்னும் அகம் பிரம்ம நிச்சயவான் ஜீவன் முக்தன் மனமுதலாம் உபாதிகளும் இன்றி மாய முதல் சமஷ்டி உபாதிகளும் இன்றி நனவு முதல் நானாபாம் அவஸ்தை இன்றி நாடியிடும் நாமமுரோ எவையும் இன்றே அனவரதம் மன்னியமோரிரையும் இன்றே அகம் பிரம்ம நிச்சயமும் மரவும் இன்றே கனபரிவாம் பரபிரம்ம மாத்திரமாகி களங்கமர நிற்பவனே முக்தன் மாதவனின் கருணையினால் நான் இப்போது மகிழ்ஜீவன் முக்தி நிலை மறுவான் நின்றேன் பேதமுறும் பிராரப்தம் உள்ள மட்டும் பிரிவரவே அகம் பிரம்ம நிச்சயத்தை சாதகமாய் சந்ததமும் சாதிப்பூனாய் சங்கல்ப விகல்ப ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டமான ஆத்மாவில் அனவரதம் அமர்ந்து நிற்பேன் பேதமுறும் பிராரத்தம் தொலைந்த பின்னர் பிரிவற்ற பரபிரம்ம மாத்திரமாகி ஏதுமொரு விகல்பமுமே இன்றி என்றும் ஏக பரிபூரணமாயிருப்போ நாவேன் சீதளமாம் சத்குருவே நான் இப்போது செய்வதெல்லாம் செய்து முடித்தவனே யானேன் ஏதெனினின் கருணையினால் எளிதேயாக ஏகபர ஞானத்தை இசைத்தேனன்றோ அகமகில திஷ்டான ஸ்வரூபமாகி அகிலமுமாய் திகழ்கின்ற பிரம்மமானேன் அகமனியம் எவையுமில்லாத கண்டமாக அமர்கின்ற அத்வைத்த பிரம்மமானேன் அகமனிஷம் அத்தியந்த சுத்தமான அகண்ட சிதாகாச பர பிரம்மமானேன் அகமனிஷம் சத்திய சித் சுகமாய் நின்ற அகண்ட பூர்ண பர பிரம்மமானேன் அகமனிஷம் நிர்குணமாம் பிரம்மமானேன் அகமனிஷம் நிஷ்களமாம் பிரம்மமானேன் அகமனிஷம் நிரஞ்சனமாம் பிரம்மமானேன் அகமனிஷம் நிஷ்கிரிய பிரம்மமானேன் அகமனிஷம் நிராமயமாம் பிரம்மமானேன் அகமனிஷம் நிராவரண பிரம்மமானேன் அகமனிஷம் நிச்சலமாம் பிரம்மமானேன் அகமனிஷம் நிமலபர பிரம்மமானேன் சகலமு நின்னருளெனவே நிதாகனோதீர் சத்குருவாம் ரிபுமுனிவை இறைஞ்சியேத்தீர் நிகில மனோவிகல்பமுமே நீங்கி நின்ற நிச்சலமாம் தன் சொரூப நிஷ்டையோடு சுகமுறவே சுதந்திரமாயிருந்தான் என்றே சோகமெல்லாம் தீரும் வண்ணம் ஜெய்கீஷவ்யர்க்கு இகழ்வரவே ஷண்முகனால் இயம்பப்பட்ட இப்பொருளை யாவர்க்கும் இசைத்தான் சூதன் பேதமின்றினர் கண் சொன்னவா பிரம்ம ஞானத்தை பெற்ற நிதாகனிங்க ஏதமின்றிய சிற்பர ரூபமாய் ஈனமார்பவ தாபமிலாமலே சீதளானந்தமேவிய சித்தனாய் ஜீவன் முக்தி செறிந்ததை செப்புதல் தீதிலானந்த தாண்டவமாடனம் தேவதேவன்னகண்டஸ்வரூபமே மாடனம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நம் தேவதேவன் அகண்டஸ்வரூபமே நாற்பத்து மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்